ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிற வைசாக மாசத்தினுடைய பெருமைகளை அந்த மகாத்மியத்தை சொல்லக்கூடியதான வைசாக மாச மகாத்மியத்தை பார்த்துன்னு வரும் அம்பரீஷர் என்கிறவர் நாரதசுவாமியை பார்த்து கேட்கிற கேள்விக்கு பதிலாக இந்த வைசாக்க மகாத்மியமானது ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்படுறது அம்பரீஷர் நாரதசுவாமியை பார்த்து ஸ்ரோத்தும் கௌதூகலம் பிரம்மன்னு கதம் விஷ்ணுப்பிரியோஹியசௌ கேச்ச விஷ்ணுப்பிரியா தர்மாக மாசே மாதவவல்லபே தத்ராப்பியசிய து கர்த்தவியாக கே தர்மாக விஷ்ணுவல்லபாக கிம் தானம் கிம் ஃபலம் தஸ்ய கமுத்திஷ்ய ஆச்சரேதிமான் கைர்திரவியை பூஜனீயோசௌ மாதவோ மாதவாகமே ஏதன்னாரத விஸ்தாரிய மஹ்யம் ஸ்ரத்தாவதே வத அம்பரீஷரை சொல்கிற கேட்குறார் நான் தங்களிடமிருந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் நிறையா படித்தவர்கள் அவர்களெல்லாம் வந்தால் நாம் உடனே நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படணும் என்கிற தர்மத்தை இங்கு காண்பிக்கிறார் அப்படி ஆசைப்பட்டு கேட்கிறேன் இந்த வைசாக மாசத்தில் பகவானுக்கு பிரீ பிரீத்திகரமாக என்னென்னெல்லாம் செய்யலாம் ஏன் இது பகவானுக்கு பிரீத்தியை கொடுக்கக்கூடியதான மாதம் இந்த மாதத்தில் என்னென்ன காரியங்களெல்லாம் செய்தால் பலன் அதிகமாக கிடைக்கும் என்ன தர்மங்களை பண்ணணும் விஷ்ணுவுக்கு பிரீத்தி கொடுக்குறா போல எது தானம் பண்ணலாம் அந்த தானம் பண்ணுறதுனால என்ன பலன் என்கிற விஷயங்களை எப்படி பகவானை பூஜிக்கிறது அப்படிங்கிறத விஸ்தாரமாக எனக்கு சொல்லணும் மஹ்யம் ஸ்ரத்தாவதேவத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் கேட்கிறேன் நீங்கள் சொல்லணும்னா கேட்காமல் தர்மம் சொல்லக்கூடாது என்கிற சாஸ்திரத்தை அனுசரித்து நான் கேட்கிறேன் கட்டாயம் சொல்லணும் என்று பிரார்த்தனம் பண்ணி கேட்டு நாரதசுவாமி சொல்கிறார் வைசாக மாதத்தினுடைய பெருமைகள் சொல்லி முடியாது ரொம்ப சிறந்தது அனைத்து மாதங்களுக்குள்ளேயுமே வைசாக மாதம் ரொம்ப சிறந்தது எது மாதிரின்னு சொல்கிறேன் வித்யானாம் வேத வித்யேவ மந்திராணாம் பிரணவோ யதா வித்தியைகளுக்குள்ளேயே எந்த வித்தியை சிறந்தது அப்படின்னா வேத வித்தியை எப்படி வித்தியைகளுக்குள்ளேயே வேத வித்தியை சிறந்ததோ மந்திரங்களுக்குள்ளேயே எப்படி பிரணவம் மிகவும் சிறந்ததோ பூருஹானாம் சுரதருகு தேனூனாம் காமதேனுவது விரக்ஷங்களுக்குள்ளேயே மரங்களுக்குள்ளேயே கல்பதரு என்கிற தேவலோகத்து மரமானது எப்படி சிறந்ததோ பசுக்களுக்குள்ளேயே காமதேனு எப்படி சிறந்ததோ சேஷவத் சர்வநாகானாம் பக்ஷிணாம் கருடோ யதா நாகங்களுக்குள்ளேயே ஆதிசேஷன் எப்படி சிறந்தவனோ பட்சிகளுக்குள்ளேயே கருடன் எப்படி சிறந்ததோ தேவானான் து யதா விஷ்ணு தேவதைகளுக்குள்ளேயே விஷ்ணு எப்படி சிறந்தவரோ பிராணவத் பிரியவஸ்தூனாம் பாரியேவ சுகிருதாம் யதா நமக்கு ரொம்ப பிடித்த வஸ்துக்களுக்குள்ளேயே ரொம்ப பிரியமான வஸ்து எது அப்படின்னா ஆகாரம் சொல்லலாமா தூக்கம் சொல்லலாமா அப்படின்னா எது ரொம்ப சிறந்ததுன்னா பிராணன் தான் சிறந்தது ஜீவன் தான் சிறந்தது உயிர் இல்லாமல் ஒன்றுமே இல்லையே நமக்கு பிரிய வஸ்துக்களுக்குள்ளேயே பிராணன் எப்படி சிறந்ததோ பாரியேவ சுஹிருதாம் யதா சுகிருத் நமக்கு ரொம்ப ஹிதத்தை நம் மனசில் பட்டதை சொல்கிறதுல முதல் நண்பன் நமக்கு யாருன்னா பாரியை தான் மனைவி தான் நமக்கு முதல் நண்பன் அப்படி நண்பர்களுக்குள்ளேயே பாரியை எப்படி சிறந்தவளோ ஆபகானாம் யதா கங்கா ஓடுற நதிகளுக்குள்ளேயே எப்படி கங்கை சிறந்ததோ தேஜசாந்து ரவிர்யதா தேஜஸை கொடுப்பதில் வெளிச்சத்தை கொடுப்பதில் ஜோதிஷை கொடுப்பதில் எப்படி சூரியன் சிறந்தவரோ அயுதானாம் யதா சக்கரம் தாத்தூனாம் காஞ்சனம் யதா ஆயுதங்களுக்குள்ளேயே சக்கராயுதம் எப்படி சிறந்ததோ அதே போல் உலோகங்களுக்குள்ளேயே தங்கம் எப்படி சிறந்ததோ வைஷ்ணவானாம் யதா ருத்ரஹா ரத்னானாம் கௌஸ்துபோ யதா வைஷ்ணவர்களுக்குள்ளேயே எப்படி ருத்ரன் சிறந்தவரோ ரத்னங்களுக்குள்ளேயே கௌஸ்துபம் என்கிற ரத்னம் எப்படி சிறந்ததோ மாசானாம் தர்மஹேதூனாம் வைசாகச்சோத்தமஸ்ததா அதே போல் எல்லா மாதங்களுக்குள்ளேயும் இந்த வைசாக்க மாதத்திற்கு மிகவும் சக்தி உண்டோ மிகவும் சிறந்தது அப்படின்னு நாரதசுவாமி சொல்கிறார் நானேன சதுருஷோ லோகே விஷ்ணு பிரீத்தி விதாயகா ஸ்நான நிரதே மேஷே பிராகரியமோதயாது வைசாக மாதத்திற்கு சமானமான இன்னொரு ஒரு மாதத்தை நம்மால் சொல்ல முடியாது முக்கியமாக பகவானுக்கு பிரீத்தியை கொடுப்பதில் வைசாக மாதத்துக்கு நிகர் வைசாக மாதம்தான் அப்படி உள்ள இந்த வைசாக மாதத்தில் ரொம்ப பலனை கொடுக்கறது எதுன்னா ஸ்நானம்தான் ரொம்ப பலத்தை கொடுப்பது லக்ஷ்மி சகாயோ பகவான் பிரீத்திம் தஸ்மின் கரோத்தியலம் ஜந்தூனாம் பிரீரணம் எத்வது அன்னே நெய்விஹி ஜாயத்தே தத்வத்வைசாக ஸ்நானேன விஷ்ணு பிரீணாத்தியசம்சயம் அப்படி லக்ஷ்மி சகாயமாக லக்ஷ்மி சகாயனான பகவானுக்கு மிகவும் பிரீத்தியை கொடுப்பது இந்த வைசாக ஸ்நானம் அப்படின்னு சொன்னாலே அதை தவிர வேறு என்ன வேணும் ஜந்தூனாம் பிரீணம் எத்வது அன்னே நெய்வகி ஜாயத்தே ரொம்ப பசியோடு இருக்கிறவனுக்கு சாப்பிட்றதுக்கு அன்னம் கிடைச்சால் எவ்வளோ மனநிறைவு இருக்குமோ அதே போல் ஸ்நானத்தினாலே பகவானுக்கு அப்படி ஒரு நிறைவை கொடுத்து நமக்கு அனுகிரகத்தை பண்ணுறார் तद्वद्वैशाखस्नानेन விஷ்ணுப்ரீனாத்தியசம்சயம் வைசாகஸ்நான நிரதான் ஜனான் திருஷ்டுவா அனுமோததே யார் காலவேளையில் இந்த வைசாக ஸ்நானத்தை பண்ணி அனுஷ்டானத்தை பண்ணுறானோ அவனை பார்த்து பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறார் அவனுடைய மன மனசில் உள்ள அவ்வளவு சங்கல்பத்தையும் பகவான் நிறைவேற்றுறார் தாவதாபி விமுக்தோகைஹி விஷ்ணுலோகே மஹீயதே சகிருத்னாத்வாமேஷசம்ஸ்தே संस्थे சூரியே பிராத்த கிருதாநிகா இதற்கு மேல் வைசாக மாதத்தினுடைய பெருமையை சொல்ல வேண்டியதில்லை அவனுக்கு இகலோகத்தில் இங்கே இந்த உலகத்தில் வாழற வரைக்கும் அவனுடைய மனக்கிளேசங்கள் நிவர்த்தியாகி விஷ்ணு பிரீத்தியை அடையிறான் விஷ்ணுலோகம் கிடைக்கிறது அவனுக்கு இந்த உலகத்தை விட்டுட்டு போன பிறகும் கூட இந்த வைசாக ஸ்நானத்தினுடைய பெருமை தொடர்ந்து வருது அவனுக்கு महापापैर्विमुक्तोऽसौ विष्णोः सायुज्यमाप्नुयात् स्नानार्थं मासिभिशाखे पादमेकं चरेद्यदि சோஷமேதாயுதானாஞ்ச ஃபலம் பிராப்னோத்தியசம்சயம் அனைத்து விதமான பாபங்களையும் போக்க வல்லது இந்த வைசாக ஸ்நானம் விஷ்ணுவனுடைய சாயுஜ்யத்தை கொடுக்கும் வைசாக ஸ்நானம் பண்ணணும்னு நதிகளையோ புண்ணிய தீர்த்தங்களையோ தேடிண்டு யார் நடந்து போகிறானோ அவனுக்கு பெரிய அஸ்வமேதம் முதலிய யாகங்களெல்லாம் செய்த பலன் கிடைக்கிறது சூரியபந்த வினிர்முக்தா விஷ்ணோ சாயுஜமா புனியாது திரைலோக்கியானி தீர்த்தானி பிரம்மாண்டாந்தர்கதானி ச தானி சர்வாணி ராஜேந்திர சந்தி பாஹ்யல்பகே ஜலே தாவல்லிகித பாபானி கர்ஜந்தி யமசாசனே புண்ணிய நதிகளை தேடிண்டு போய் ஸ்நானம் பண்ணணும் இந்த வைசாக மாதத்தில் அந்த நதியில் ஜலம் ஓடலை கோடைகாலம் ஜலம் நதியாக இருக்க நிறைய இருக்காது தண்ணீர் தண்ணீர் குறைச்சலாக இருந்தாலும் பாதம் மாத்திரம் நனையிற அளவு தான் ஜலம் இருக்குது அப்படின்னாலும் தப்பில்லை அந்த தீர்த்தத்தை எடுத்து ஸ்நானம் பண்ணுறதுனால இந்த விஷ்ணு சாயுஜ்யமானது கிடைக்கிறது யமன் பயப்படுறான் வைசாக ஸ்நானம் பண்ணவனை பார்த்து அப்படின்னு அந்த ஸ்காந்த புராணம் சொல்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்